கொஞ்ச நேரம் வரைக்கும் அது அந்த குளிர்ச்சி அந்த வெப்பத்தை தாங்கும் முடிஞ்சுன்னா அப்போ அந்த பூங்கொத்து நல்ல கொத்தா இருக்கிறது இந்த நெருப்பு புகைப்பட இது பட என்ன அப்படியே சுருண்டு வருங்க இனர் எரி தோய் வண்ண இன்னாசையினும் புனரின் வெகுளாமின் என்று சங்கன் ஒருத்தர் அவர் ஒரே எழுதினர் அதுதான் பரிமையை விட சிறப்பு முடிஞ்சா செய்யுங்கிறதுக்கு அது முடியாதுங்கிறதா முன்னே முடிஞ்சு போச்சேன்னு போடுவோம் சரிங்களா அல்ல இனருதி தோய்வன்மை இன்னாசீனும் இந்த நெருப்பினை ஒத்த தீமையை ஒருவன் செய்தவன் செய்துவிட்டு புனரின் எவன் செய்தானோ அவன் மீண்டும் உங்கள் வந்து ஒரு குறை வேண்டினால் வெகுலாமின் என்று அன்னைக்கு ஏண்டா நீ எல்லாம் நெருப்பு வச்ச பய என்காமே வாங்கய்யா வணக்கம் என்ன வேணும் என்ன என்னது வேணும்னு கொஞ்சம் கூசுது ஏன்னா இவருக்கு தான் எனக்கு நெருப்பு வச்சோம்னு இருந்தாலும் கூட அந்த என்ன பெகுலாமின் அப்படியா அதுக்கு என்ன பிரமாதம் செய்யன்னு சொல்லுப்பா புனரின்னா அவர் மீண்டும் தன்னை அடையும் என்று ஒரு எழுதினார் யாரு சங்கர்மன் இது இது அதான் திருக்குறள் கூட எங்க முடியல இங்க இவங்க இவங்க திருவாசகமும் திருச்சதகமும் திருக்குறளும் இது நடந்தது எங்க ரத்தனகிரி இல்ல இல்ல இல்ல எங்கேயும் திரு திரு திருக்குறள்லயே தொடங்கல பணியில் இப்ப மாத்திட்டோம் ஐயா நீங்க திருக்குறள் ஒரு நாளா திருவாசம் ஒரு நாளா வச்சிருக்கணும் ஆமா அப்படி என்ன போயிடுச்சு திருக்குறள் படிச்சோம்னு சொன்னா பரிமையில உரையோட படிக்கிறதா யோகிதேன்னு பேரு இதெல்லாம் இல்ல இதெல்லாம் ஒரே என்ன பண்றது ஒரு குப்பையில போட வேண்டியது போட்டோம் எனவே கொந்தனவும் கொந்துன்னு சொன்னவொடனே எனரடிங்கிறது ஞாபகம் வந்தது கொந்தனவும் பொழிச்சோலை குயி கூங்குயிலே நல்லா பூங்கத்துக்குள்ளெல்லாம் நிரம்பி இருக்கும்படியான சோலை அங்க இருக்கும்படியான குயிலே இது கேள் நீ அந்தனன் ஆகி வந்து இங்கே இங்க அந்தனன்னு சொன்ன என்ன அர்த்தம் நன்னா நீங்க பிடிங்க கூடாது ஆமா பரிமையல்லகர் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை போன்றவர்களான் அங்க எப்படி பிரிச்சார் அம் அம் அழகான தனர் குளிர்ச்சி உடையவர் முனிவர்கள் அர்த்தம் அதுல ஏன்னா இவன் பின்னால வர முண்டங்கள் அந்த நேர் அப்படின்னு ஒரே அம் தனர் என்பது அழகிய தட்டத்தினை உடைய ஏது பெயராகலின் அகுது அவ்வருளையார் மேலன்றி செல்லாது என்பது கருத்துன்னு இதே விளங்காது என்ன நல்லாதான் பேசிட்டு இருந்தார் சார் என்னமோ படிக்கிற அப்படிங்க ஏன் அவர் தான் தமிழர் அப்படியே பரிமையில் இதுல எதையும் வர சொல்லலையே அந்தனர் என்பது அழகிய தற்பத்தினுடைய ஆரணம் ஏது பெயராகலையும் ஆகுது அவருடைய ஆர்மையில் என்று செல்லாது என்பது கருத்து எனவே அந்தனம் சொன்னவன் அவன் நினைச்சுக்காதப்பா எல்லா உயிரிழத்திலும் அன்புடையவராக இருக்கிற முனிவர் என்று பொருள் இங்க முனிவர் என்பது பொருளே தவிர அவர் அன்று அது அந்த அருமையான தமிழ் எழுதினர் இதெல்லாம் வச்சு கொளுத்தினா கூட அது கொளுத்தப்படக்கூடாது இது உறவு போட்டோம் அது உணர்வு இல்லை அது உணர்வு போகக்கூடாது இப்படி எல்லாம் அந்த அனனாகி அந்த அந்தனர் இங்கேங்களா அந்த அனனாகி வந்து இங்கே அழகிய சேவடி காட்டி தன் திருவடியை காட்டி எம் தமராம் இவன் என்று இங்கு ஏப்பா இப்படி சொன்னது ரெண்டு பேருக்கு இவருக்கு ஒண்ணு எம் தமராம்னு சொன்னார் இன்னொருத்தர் அருமை நம் தமர் ஊரன் என்றான் நூலித்தான் மாலை உத்தமணி அதனால எங்கே கைலாயத்துக்கு போகும்போது மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்த அடியேன் அப்புறம் சுந்தர வேடங்களால் துடி சேசேயும் தொண்டன் ஏனை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்து புரிந்தது வேற பாட்டது அழகானை அருள் புரிந்தது உந்தரமோ நெஞ்சமே நோடித்தான் மலை உத்தமணி அங்கே இவன் கருத்தி பாட்டு நினைக்கிறேன் ஊழிதோர் ஒடிமுற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை அதுவும் இல்லை மந்திரமாம அந்தரம் மந்திரம் ஒன்றடியேன் மனிதறியேன் ஆமா சுந்தர வேடன் குறிச்சி தொண்டனை மந்திர மாமுனிவர் இவர் ஆரண இப்படி எல்லாம் இந்த மாதிரி அப்பா இந்த உலகியில் இருக்கிற உடலோடு கூட அழகா இருக்கிறவர் இவர் யாருன்னு கேட்ட உடனே பெருமானி என்ன சொன்னாரா இவனா நம் தமர் ஊரன் என்றான் என்ன பதினெட்டு ஆண்டுல மறந்துட்டீங்களேப்பா என்ன போங்க போங்க பதினெட்டு ஆண்டுக்கு முன்ன இங்க இருந்து தினமும் பூமாலை பறிச்சிட்டு வர்ற சுந்தர் ஆமா ஆமா அதை வைத்து இப்படி எல்லாம் இருந்தேன்னு நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை விட்டவன் என்னடே இங்க எம் தமிழ் அங்கே நம் தமிழ் அநேகமா நம்முடைய திருமுறை ஆசிரியர்களிலே இந்த இரண்டு பேர் ஒருவர் எம் தமர் என்றார் ஒருவர் நம் தமர் என்றார் எங்கேயோர் ஏரியனும் சொல்லியிருக்காருடா ஆராய்க ஆராய்க சிவ சிவ என்ன பண்ண ஆராய்கன்னா ஒருத்தர் ஐயா நான் முதல் திரும்ப எடுத்துக்கிறேன் நான் ரெண்டாவது பேர் சொல்லிட்டு தினமும் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி அது எம் தமர் நம் தான் எங்க வருதுன்னு பார்த்து இந்த ஒரு மாசத்துல சொல்லலாம் ஆனா ஒரு பன்னெண்டு பேர் தயாராகணும் ஒன்று என்பதற்கோ இல்லை என்பதற்கோ ஒரு மாதம் தயாராகும் ஆனா அடுத்த மாசம் ஐயா இந்த மாதிரி சொன்னது இருவர் என்னும் இருவர் காண்க என்றோ அல்லையா திருவசிப்பா அவளை ஒருவர் சொல்லியிருக்காரியா மூவர் என்று சொல்லவோ அதுக்கு யார் அருகதை இது மாதிரி முற்ற படிச்சாதான் அருகதை செஞ்சு பாக்குறீங்களா செஞ்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் தேவைப்போம் விடாமல் படிக்கணும் எம் தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் செந்தடல் போல் திருமேனி தேவர் தீரான் வரக்கூவாயி ரொம்ப அருமையா அந்த குயிலை நோக்கி இவ்வாறெல்லாம் அருமையாக சொன்ன பகுதிகள் அமைந்திருக்கின்றன இல்லைங்களா இதுல இந்த இடையில இருக்கிற இந்த சேரன் சோழன் பாண்டியன் என்று பெருமானை சொன்ன பகுதியெல்லாம் பிறர் யாரும் சொன்னது போல் தெரியவில்லை அதே போல எம் தமர் என்று சொன்னதை நம் தமர் ஊரன் என்றான் இல்லைங்களா அஞ்ச வருவதும் இல்லை பின்னன் யாரு இல்ல சுண்ணவன் சந்தன அப்பர் சுவாமி சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடரிங்க சோழாமியும் வண்ண ஊரிவை ஊடையும் வளரும் பவள நிறமும் அப்புறம் பின்னன் அண்ணல் அடல் நீடை ஏறும் அகலம்பலாய அறவும் பின்னன் கேடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் ஆதலால் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இதெல்லாம் போடணுங்க திருமணங்களை சார்ந்து வருகிற பத்திரிகைகளில் தமர் என்ற அடியவர் சுருக்கமா இருக்கணும் அப்படியே பதினேன் எல்லாத்தாலும் அப்படிதான் இருக்கு கேட்டான சொல்லுவாங்க அதுக்கு தான் நீங்க எழுதணுங்கிறது எந்த நம்ம தள்ள கட்டுவிடுவாங்க சுற்றத்தான் அர்த்தம் தமர்னு அப்ப மூவர்னு அர்த்தம் விளங்குதா இப்ப நாவரர் சொன்னார் சுந்தரர் சொன்னார் மணிவாசகர் சொன்னார் ஞான சம்பந்தர் என்னானாய் என்னானாய் என்ன நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேன் சொல்லிட்டாங்க நல்ல வேலையாக ஞாபகம் தமர் பெருமா நமக்கு இந்த தமருங்கிறத விளக்கிய பெருமையும் அப்ப சுவாமிகளுக்கு உண்டு நீங்க சொன்ன என்ன எந்த எவ வகையில் சுற்றத்தார் அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ நீ துய்ப்பனும் உய்ப்பனும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்சம் துரப்பிப்பா நீ இப்பொன் நீ இம்மணி நீ இப்படி சொன்னவர் அவர் ஒருவர் தான் சொல்ல சொல்லமில்ல என்னங்க நம்ம பாப்பாவுக்கு என்ன சொல்லணும் அது சுற்றி விட்டா மூணு வழியில நாலு வழியில சொந்தவங்க அது போல பெருமானம் எப்படி சொந்தம்னாரு இது அஞ்சாறு வடி ஏழு எட்டு வழியில சொந்தவங்க நமக்கு யாரு அண்ணாமலையா இன்னைக்கு நேத்தா சொந்தம் அப்படி சொந்தம் அதனால சொந்தக்காரரை போய் பார்க்க வேணாமா எனவே வந்துட்டு போய் என்னப்பா இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க சொல்ல நம்ம ஒரு ஆளையும் பார்க்கலையே நாளைக்கு எந்த அண்ணாமலையார் நம்மை அதுவார் அதனால நம்ம அவ்வளவு சொந்தம் உடையவரை போய் பார்க்க அடிப்பாங்களா பெல்லூர் சின்ன போயிடலாம் அது ஓடி வந்தேன் தேடி கண்டு கொண்டேன் என்ன போறீங்களா சரி